ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் 16 18 of Genesis. 16 8 சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆச்சாராயி சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள் இங்கே ஆகாரை பார்த்து கத்தருடைய தூதனுடைய கேள்வி வருகிறது And looking unto Hagar, the angel முதல் கேள்வி தேவனிடத்திலிருந்து மனிதனை நோக்கி வந்த கேள்வி and first question is a question from God to man இரண்டாவது கேள்வி தேவ தூதனிடத்திலிருந்து ஒரு பெண்ணை நோக்கி வந்த ஒரு கேள்வி second question is from the angel of God நீ எங்கே போகிறாய் அண்ட் வேர் ஆர் கோயிங் நவ நீ இப்படி போயிட்டு இருக்கறியே இந்த விசுவாச பாதையில இதனுடைய முடிவு எதுவா இருக்கும் and you are going in the faith life what is the end of that நீ கரெக்ட்டான பாதையில தான் போறியா are you going in the right path நீ போகிற பாதை கரெக்ட்டா well the path you are going is right அவளுக்கு ரெண்டு கேள்வி கேட்கப்பட்டது and two questions are raised நீ எங்கே இருந்து வருகிறாய் and when comes that அடுத்து உன்னுடைய நிச்சயம் நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் and the reply for that that where you go from இந்த கேள்விக்கு அந்த பெண் வந்து ஒரு பதில் சொன்னாள் and that woman gave a reply நான் ஓடி போகிறேன் I am running from this. என்னால இனிமேல் இந்த பாதையில நிக்க முடியாது. I cannot remain in this path. அதனால நான் ஓடி போறேன். எங்கே போகிறாய்? ஓடி போகிறேன். And only for this I return and go. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற நீ உன்னுடைய பயணத்தில் எங்கே போய் கொண்டிருக்கிறாய் you have come to the far end of this year in a journey where are you going now நீ போக வேண்டிய பயணம் எங்கே நீ இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது எங்கே and what is the journey that you have to go on where are thou உன்னுடைய இலக்கை நோக்கி போகிறாயா இல்லாவிட்டால் wrong route ல வேற ஒரு பாதையில நீ போய் கொண்டிருக்கிறாயா and whether you are going the right path or the towards the end or you going the wrong way நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் இன்னும் சில 48 மணி நேரம் 50 மணி நேரம் 60 80 மணி நேரத்துக்குள்ள பழைய வருஷம் பாஸ் ஆகி போயிடும் And whether you accept or not, within a forty or forty or eighty hours, the old year will pass away. ஆனா நீ உன்னுடைய பாதையில நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய் In your path, where are you going now? நான் என் சாராயை விட்டு ஓடி போகிறேன் And I'm going away from Sarah. சாராய் என்று சொன்னால் ஆட்சி என்ற அர்த்தம் இல்லாவிட்டால் தலைவி என்ற அர்த்தம் இல்லாவிட்டால் நடத்திப்பு என்ற அர்த்தம் And Sarah means a government or a leading. அதை விட்டு அவ ஓட ஆரம்பிச்சா And from that you had to go. குடும்பத்தை விட்டு ஓடுறவங்களை நீங்க பார்த்திருக்கலாம் you can see the people running away from the family புருஷனை விட்டு ஓடுறவங்கள பார்த்திருக்கலாம் you know the people going away from மனைவியை விட்டு ஓடுறவங்கள பார்க்கலாம் you know about the people who running from uh, வேலையை விட்டு வேலைய விட்டு ஓடுறவங்கள பார்க்கலாம் you know the people going away from the job சபையை விட்டு ஓடுறவங்கள பார்க்கலாம் and you can see the people going away ஊழியத்தை விட்டு ஓடுறவங்கள பார்க்கலாம் you can see the people going away from the ministry இப்படி ஓடுற ஒரு கூட்டம் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார் and one group of people running away from found from that கெட்சமனே தோட்டத்திலே இயேசுவை தனியாக விட்டுவிட்டு ஓடின சீசர்கள் கூட்டம் உண்டு and the angels are gone away from the presence of God in the Garden of Eden. ஆ, கெத்- கெத்சமனே தோட்டத்திலிருந்து ஓடி போன ஒரு கூட்டம் உண்டு And one group of people gone away from the Garden of Eden. Eden இல்ல Gethsemane the garden of gethsemane கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவை விட்டுவிட்டு ஓடின ஒரு கூட்டம் உண்டு and one group of uh, the people found from the garden of gethsemane ஆ, இயேசு கிறிஸ்துவை தனியாக விட்டுவிட்டு ஓடின ஒரு கூட்டம் and one group of people uh, left uh, jesus உன்னுடைய alone நேசரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய் and where are going from your beloved உன்னை அழைத்தவரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய் where are going from one that is called you உன்னை கரம் பிடித்தவரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய் on your heart called of you where are you going from him கெத்சமனே தோட்டத்திலே ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே அந்த இடத்தை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய் And he is ready to give our life from Garden of Gethsemane, from that place, where are you going now? உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஆபிரகாமோடு கிடைத்திருக்கும் பொழுது அதை விட்டு சாராயை விட்டு நீ ஓடி போனால் உன்னுடைய போக்கு எங்கே போய் நிற்கும் And when you have got a good opportunity to be with Abraham, and going away from him, where are you going now? நீ நாடின துறைமுகத்தை நோக்கி போகிறாயா இல்லாவிட்டால் பிசாசினுடைய இலக்கை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாய் And you are going to the heaven that is record, and you are going towards the path of the Satan. இது ஒரு இருவழி சந்தி And it it is a two way and so meeting நீ லெஃப்ட்லயும் போலாம் ரைட்லயும் போலாம் you may go on the right side or left side நித்திய ஜீவனுக்கும் போகலாம் நித்திய அழிவுக்கும் போகலாம் and you may go to eternal life and also eternal damnation இந்த பாதையில நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் in this path where are you going now பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட अनेகர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் and today also many of you are running அந்த பெண்ணிடத்துல ஒரு கேட்ட முக்கியமான கேள்வி நீ எங்கே போகிறாய் the important question raised from the woman was where are you going நீ ஒரு அடிமை and you are a slave நீ ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள் and you are given as a wife unto abraham Abraham. உடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது And the seed of Abraham is with you. உடைய சந்ததி உனக்குள் தோன்றிக் கொண்டிருக்கிறது the generation of Abraham is started from இந்த சூழ்நிலையில் நீ எங்கே போகிறாய் In the second circumstance, where are you going? அவ ஓபனா கன்ஃபஸ் பண்ணிட்டா "ஏன் நான் வந்து என் சாராயை விட்டு ஓடுகிறேன் And he made a confession saying that I flee from my mistress. உனக்குள்ள இயேசுவின் வசனம் உனக்கு வித்து விழுந்திருக்கிறது And the seed of God is uh, sown in you. இந்த விசுவாச பாதையில போகிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது There is a chance you may go the path of faith. நீ தேவனுக்கு அடிமை You are a slave unto God. நீ தேவனுக்கு அடிமைகளானால் And if you are a slave unto God. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். And the result is sanctification and the eternal life is a uh, price. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. And the word of God says like ரோமர்களுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 622 of Romans what does it say? 6:22 622 நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் Now being made free from sin and become and servants of God, you have a fruit of holiness and the end everlasting life. நீ எகிப்தின் அடிமை பெண் And you are a slave woman of Egypt. இப்பொழுது நீ ஆபிரகாமுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறாய் Now you have turned as a slave unto Abraham. ஆபிரகாமோட விசுவாச வாழ்க்கைக்கு நீ வந்து விட்டாய் You have come to the faith life of பாவத்தில் Abraham. அடிமையா இருந்த உன்னை விசுவாசத்துக்கு அடிமையாக தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார் The Lord has brought you on as a dead unto sin, but not come as a. uh, brought தேவனுடைய you to- அழியாத வித்து உனக்குள் விழுந்திருக்கிறது And the seed of God is with you. you உனக்குள்ளே ஒரு விசுவாச வாழ்க்கை தோன்றிக் கொண்டிருக்கிறது and the faith life was started in you இந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்கு அருமையான வசனங்களை தந்தார் in the year the lord has gave you many beautiful verses அருமையான கிருபைகளை தந்தார் lord gave you beautiful grace அருமையான அபிஷேகத்தை தந்தார் lord gave you beautiful anointing இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள்ள ஒரு தெய்வீகம் உண்டாகி கொண்டிருக்கிறது and through this anointing a divinity is being formed in you இந்த சூழ்நிலையில் நீ எங்கே போகிறாய் in this circumstances where are you going ஏன் அப்படி போக வேண்டும் why you should go like this அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண் சொன்னா நான் சாராயை விட்டு ஓடுகிறேன் as soon as he heard the word he said I am going away from Sarah I திரும்பி போ you return திரும்பி போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு i return and submit yourself under her hands சபையை விட்டு ஓடும்படியாக சத்தியத்தை விட்டு ஓடும்படியாக குடும்பத்தை விட்டு ஓடும்படியாக பெற்றோரை விட்டு ஓடும்படியாக இந்த வருஷத்தின் கடைசியிலே யாரோ ஒரு சிலர் தீர்மானித்திருக்கிறீர்கள் and some of you decided to run away from the church run away from the fellowship of the saints and from the family உன்னுடைய புருஷனை விட்டு ஓடி எங்கே போக போகிறாய் and running away from your husband where are you going உன்னுடைய now தாய் தகப்பனை விட்டு விட்டு நீ எங்கே ஓடு போகிறாய் leaving away your parents where are you now running அப்படி ஓடினால் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும் if you run like this how will be அதை நீ கவனிக்க வேண்டியது அவசியம் and examine yourself like this இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கவில்லை and many children of god are not going the right path ஆண்டவர் சொன்னார் lord said முதலாம் பேதுரு 5 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்திலே in first peter chapter 6 verse 5 நீங்கள் அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கி இருங்கள் and you submit yourselves in the mighty hands ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் and we must submit ourselves to the mighty hand of god உன்னுடைய பயணத்தின் முடிவு எதுவாயிருக்கும் And what is the end of your journey? நீ ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடி போகிறாயே. You are going away from Abraham. இந்த தெய்வீக வாழ்க்கையை விட்டு ஓட போகிறாயே. You want to go away from the divine life. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? And how is the end will be? அது ஒரு கொடூரமா இருக்கும். It will be very uh, miserable. நீ இதை விட்டு ஓடும் பொழுது when you go away from this நீ நிச்சயமாக ஆபிரகாமின் கையில் சிக்க போகிறது இல்ல இன்னொருத்தன் கையில் தான் நீ சிக்க போகிறாய். And you are not going to get hold of the Abraham but in some other hands. நீ தேவனுடைய கையில் சிக்க போறது இல்ல அந்நியனுடைய கையில் சிக்க போகிறாய். You are not going to get hand in the hand of God but in the strangers. ஆனால் கிருபையுள்ள தேவன் இந்த அன்றைக்கு தூதன் மூலமாக அந்த ஆகாரோடு பேசின கர்த்தர் இந்த தூது மூலமாக உன்னோடு பேசுகிறார் Gracious the Lord who spoke through the Abraham with the servant now he is speaking to you. நீ எங்கே போகிறாய் Where are you running now? உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தின் முடிவு எப்படி இருக்கும் And what will be the jour- end of your journey? அது மகிமையா இருக்குமா இகழ்ச்சியா இருக்குமா And whether it be glorious or not. அது சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா Whether it be joyful or sorrow. அது புலம்பலா இருக்குமா ஆனந்த கண்ணீரா இருக்குமா Whether it be lamenting or a joy. அது பிரதிபலனை பெற்றுக் கொள்கிறதா இருக்குமா நித்திய நரகத்தை பெற்றுக் கொள்கிறதா இருக்குமா Are you able to get the reward for the heaven or in hell? நீ எங்கே இருக்கிறாய் Where are you now? இப்பொழுது நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் Where are you now going now? சிலர்லாம் பாருங்க வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு கள்ள ட்ரெயின் ஏறிடுவாங்க And some people go away from the church after some problems in அங்க the house. கேட்பாங்க நீங்க எங்க போறீங்க And where are you going now? The people are ஒரு- lost. ஒரு சகோதரி புதிதாக கல்யாணம் ஆயிருந்தது And your sister godly newly married. புருஷன் அதிகமா நேசித்து வந்தான் And he loved her husband very much. ஒரு நாள் அவர் ட்ர- ரயில்வேல வேலைக்கு கிளம்பி போய்விட்டார் One day he left uh, for his job. in போற Venice. நேரத்துல ஒரு சின்ன வீட்டுல ஒரு குழப்பம் And at the, at the time when he was going away, there was a problem in his family. மாமியார் ஒரு ப்ராப்ளத்தை கிளப்பிட்டாங்க And mother-in-law had a great problem there. இவர் வெளியே கிளம்பிட்டு இருந்ததுனால அந்த ப்ராப்ளத்துல தலையிடாம கண்டுக்காத மாதிரி ஒரு டியூட்டிக்கு போயிட்டாரு And without, without any, having any knowledge that he has left his for job. இப்ப பிசாசு வந்து இந்த சகோதரிட்ட பேசினான் Now the Satan has come and talked to this child, uh, அவன் wife. அவன் உண்மையா உன்னை நேசிக்கல And he did not love பாரு, you. இப்ப மாமியார் பிரச்சனை பண்ணும்போது அவன் கண்டுக்காம கண்ணை மூடிட்டு கிளம்பி வேகமா பேக்க தூக்கிட்டு ஓடிட்டான் பாத்தியா And when the mother-in-law made the problem, he left the place without any knowledge. of- அவ்வளவுதான் உனக்கு அஹ், உண்மையான அன்பு கிடையாது அவனுக்கு He did not have a right, uh, proper love. அவன் நினைச்சது சரி டைம் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு வந்து சாயங்காலம் பேசிக்கலாம்னு அவன் போயிட்டான் But he- ஆவி பேசுனது இல்ல உன்னைய விட்டுட்டான் But he thought the time is up and we have to go and he gone for the job. அஹ், உடனே இவ விட்டு விட்டு வெளியே வந்துட்டான் Immediately he came out of the family. இவ வீட்டுக்கு போகணும்னாலும் ட்ரெயின்ல தான் போகணும் If he had to go to his house, he had to go to a train. நேரா ரயில்வே ஸ்டேஷன் வந்தா He stra- straight away gone to the railway station பிசாசு மறுபடியும் பேசினான் and Satan talked again. உங்க வீட்டுக்கு அப்ப போற They are going to your house. உங்க வீட்டுக்கு போனா நாளைக்கு கொண்டு வந்து திருப்பி சமாதானம் பேசி வீட்ல விட்டு இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க and if you go to your house they will get a stop with them Mumbai Mumbai train போகுது அதுல ஏறு you go to the mumbai train now is going பிசாசு அருமையா போதிச்சான் and uh, gave a good count uh, satan gave a good count 22 வயசு பெண் மும்பை ட்ரெயின்ல ஏறிட்டா 22 years old girl that got in the அங்க ஒரு பெண் உடனே பிசாசு அங்க ஒரு ஆளை ரெடியா வச்சிருக்கான் கரெக்ட்டா ஒரு பெண் வந்து பேசுறா என்னமா சோகமா இருக்கே எங்க போற and uh, only woman that uh, satan has kept and asked where are you now going going. நம்ம ஆளுங்களுக்கு வந்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும் அது பிசாசோ கடவுளோ யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட பிசாசிட்டியாவது உட்கார்ந்து ஷேர் பண்ணாதான் தலை வெடிக்காம இருக்கும் And the people they desire to share with someone whether the devil or in Satan or uh, யார்ட்ட ரோட்ல போற காய்கறி விக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா Go and talk with the people who are vendors of all the vegetables. குழாயில தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் வீட்ல உள்ள பிரச்சனை புருஷன் கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க And they will go and share all the problems the house the place where are getting water. இவங்க சிஸ்டரா இருப்பாங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆம்பளைட்ட போய் என் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு எல்லா கதையும் சொல்லுவாங்க கடைசியில் அவன் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவான் She may be a sister will go and share the, all the thing and the other man who is working along with her. நான் சொல்றது உங்களுக்கு டஃப்பா இருக்கும் நடைமுறை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டே வருவேன் I am talking the routine now. the na- na- na- day- என்ன நடந்துச்சு? time. What is what is அந்த happened? பெண்ணு உடனே நீ ஏம்மா இப்படி இப்படித்தாம்மா ஆம்பளைங்கள நீ வா நான் மும்பையில வச்சுக்கிறேன்னா And they said uh, only the males are like this. I'll keep you in ஒரு the ரெண்டு Mumbai. நிமி- ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவ இவ மைண்ட ஃபுல்லா ரீட் பண்ணி உடனே கேட்ச் பண்ணிட்டா இவளும் ஒப்பு கொடுத்து உட்கார்ந்துட்டா And within two months, he read his mind and he gave herself to him. அடுத்த செகண்ட் ஆவியானவர் உள்ள வந்தார் Immediately the spirit of God came into எங்கே him. போகிறாய் Where are you going now? You go- go- இறங்கு Just get down. ஆ, பட்டபட்டன்னு ட்ரெயின் மூவ் ஆகிற இடத்துல இறங்கி குதிச்சிட்டான் And within all of the short while, he got down from the train. ஆ, எப்படி இருக்கும் How it will அன்னைக்கு அந்த ஆவியானவர் ஒரு செகண்ட் பேசலனா மும்பைல விபச்சாரியா போயிருப்பாய் and if the spirit of god did not talk to her he would have become அன்னைக்கு தேவதூதன் பேசாவிட்டால் ஆகாருடைய நிலவரமும் அதேதான் if the angel of god did not speak with the agar the condition of agar was also தேவன் தேவதூதனை மூலமாக அவளிடத்தில் பேசி நீ போய் அடங்கிரு and you go on something to the angel of god spoke to her திரும்பி வா and you return அதே வார்த்தை தான் இன்றைக்கு சபைக்கு நோக்கி வருகிறது and only that the calling is coming towards the church ஏற்ற காலத்தில் நீ உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்தின் கரத்தின் கீழ் நீ அடங்கிரு and submit yourself so that you may be exalted that time